நான் பட்ட பாட்டிலே நாடேன் உங்கள் ஜாதி நெஞ்சிலே போதும் நான் பட்ட எங்கள் மாமா பட்ட போதும் நான் பட்ட பாட்டிலே மாமா பட்ட பாட்டிலே நாங்கள் பட்ட பாட்டிலே இனி நாடு கொட்டாத சித்தம் என் வீட்டை வந்து போனது உம்மை தான் தொட்டாதே முத்தம் என்கிட்ட வந்து போனது போதும் நான் பட்ட எங்கள் மாமா பட்ட போதும் நான் பட்ட பாட்டிலே மாமா பட்ட பாட்டிலே நாங்கள் பட்ட பாட்டிலே நாடோ உங்கள் கோமான பாஸ்கரன் காணி தமிழ் வாசவத்திலே கோமான பாஸ்கரன் சாமி தமிழ் வாசவத்திலே போதும் நான் பட்ட எங்கள் மாமா பட்ட போதும் நான் பட்ட பாட்டில மாமா பட்ட பாட்டில நாங்கள் பட்ட பாட்டில நாடோம் உங்கள் ஜாதி இப்பொழுது எதற்காக ஐயா கிட்ட கிட்ட வருகிறீர்கள் ஐயா செட்டியார போதும் போதும் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நானும் என் மாமாவும் பட்ட பாடு நீங்கள் அடித்த அடியில் எங்கள் மாமாவுக்கு முது வளர்ந்து வளர்ந்து போச்சு அப்பொழுது என்ன தைரியத்தில் ஐயா எங்கள் மாமாவை அடித்தீர்கள் தப்பிடம் இல்லாத எங்கள் பொப்பியா மாமாவரை தப்பிடம் இல்லாத எங்கள் பொப்பியா மாமாவர் தொப்பு தொப்பு தொப்பு தொப்பந்தப்படி அடிக்கலாங்கோ ஓ செட்டியாரை எப்படி அடிக்கலாங்கோ ஐயா செட்டியாரை எப்படி அடிக்கலாங்கோ ஓ செட்டியாரை எப்படி அடிக்கலாங்கோ அப்பிடமில்லாத எங்கள் கொப்பிய மாமாவரை அப்பிடமில்லாத எங்கள் கொப்பிய மாமாவர் துப்புரம் பிடித்து தண்ணி தொப்பு அடியலாங்கோ ஒதுக்கியாரையப்படி அடியலாங்கோ ஒதுக்கியாரையப்படி அடியலாம்